அந்த உருண்ட மல ஓரத்துல உருண்ட மல ஓரத்துல உருண்ட மல ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே இந்த சண்டாலச்சிமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தான் கேட்டதென்ன ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்ல துளச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு ஐயனா இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி அந்த மூணு குஞ்சில மூத்த குஞ்சுக்கரை தேடி மூணு மலை சுத்தி வந்தேன் நடு குஞ்சுக்கரை தேடி நாலு மலை சுத்தி வந்தேன் இளைய குஞ்சுக்கரை தேட புகையிலே புகையிலே புகையிலே என்ன காணாங்குரத்தி மையன் ஐயா என்ன காணா குரத்தி மயே கண்டிருண்டு கண்ணி ஓட்டா என்ன குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி ஓட்டா ஏன் காலு ரெண்டு கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்க கரண்டு மாரடிக்க கரண்டு ரெண்டு மாரடிக்க நாம் பெத்த மக்கா நழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளும் பெருகி பண்ணி குளிப்பாட்ட நாம் பெத்த பெத்த மக்கா உங்கள பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே போறேனே போறேனே இது வெறுமனே ஒரு சோக பாடல் அல்ல போன ஆண்டு இன்பம் துன்பம் எல்லாருக்கும் நடந்திருக்கும் ஆனா துன்பத்தை தூக்கி வச்சுட்டு இன்பத்தை மட்டும் நம்ம பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் ஏ எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது எழக்குருவிய நீ எங்கி எழக்கூடாது கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது பல என்ன பெருங்கடமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா பல என்ன பெருங்கடமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா Hey! நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது சின்ன குருவியணி சிறுங்கி அழக்கூடாது அழகனும் அறிவாளா அந்த வலையனை அரு தெரிவோ வலையனும் அறிவாளா அந்த வலையினை அரு தெரிவோ வலிஜும் வலிஜும் வலிஜும் வேதனையும் வலிஜும் வேதனையும் வலியும் வேதனை வேதனையும் வலியோ வேதனையும் வலியும் வேதனையும் தலையோடு போயிடுச்சு வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வலியும் வேதனையும் வரையோடு போயிடுச்சு வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வாங்க பறந்துடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம் வாங்க பறந்துடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம்